الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا وقال تعالى في مقام آخر مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة صدق الله العظيم ஃபக்கால் நபீனா அலைய சலாத்து வசலாம் இன்னமல் அமால் பின் நியாத் ஒ இன்னமால் இம்ரஹிம் மானவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃப ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துனியா யுசீபுஹா அவிம்ரஅத்தின் என்காஹா ஃப ஹிஜ்ரத்துஹு இலாமா ஹாஜர இலை அவ் கமா கால் அலை சலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருமியும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ஆலமீன் தன்னுடைய தீனல் இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சங்களாக அடிப்படையான கொள்கையாக சில விஷயங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றான் அந்த அடிப்படை விஷயத்தை ஒரு மூமின் மீறும் பொழுது அல்லது அந்த அடிப்படையை ஒரு முஸ்லீம் தகர்க்கும் பொழுது அவன் அல்லாவுடைய பார்வையிலே உண்மையான முஸ்லீமாகவும் இருக்க முடியாது அதே நேரத்திலே மறுமையிலே அவன் தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் முடியாது என்ற அடிப்படையில் அல்லா ரபுல் ஆலமீன் சில தத்துவங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றான் அருமை சகோதரர்களே இஸ்லாத்தின் அப்படிப்பட்ட அடிமை அடிப்படைகளில் மிக முக்கிய அடிப்படை மிக முக்கியமான அஸ்திவாரம் என்னவென்றால் ஒரு மோமின் லா இலாஹ இல்லல்லா அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை என்ற சொன்ன அந்த களிமாவிலே அந்த வார்த்தையிலே அந்த கொள்கையிலே அந்த நம்பிக்கையிலே அவன் உறுதியாக இருப்பது இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக மிக அடிப்படையான அஸ்திவாரமான விஷயம் நம் எல்லோருக்கும் தெரியும் நாம் லாயிலாக இல்லல்லா என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற அந்த களிமாவிலே அந்த வாக்கியத்திலே அந்த வாக்கியம் தரக்கூடிய பொருளிலே அதனுடைய அக்கீதாவிலே அந்த நம்பிக்கையிலே நாமெல்லாம் மிக மிக உறுதியாக இருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை ஆனால் அதனுடைய தத்துவம் என்ன லாயிலாக இல்லல்லாவினுடைய தத்துவம் என்ன அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை என்றால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன உண்மையான தாத்பரியம் என்ன என்று நம்ம எத்தனை பேர் விளங்கியிருக்கின்றோம் எத்தனை பேர் புரிந்திருக்கிறோம் என்று பார்ப்போம் எனால் இதற்குத்தான் அல்லா ரபுல்லாலுமின் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லா ரபுல்லா நமக்கு விளக்குகின்றான் லாயிலாக இல்லல்லா என்பதனுடைய அடிப்படை தத்துவமே அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை என்று நம்புவது மட்டுமல்ல அந்த அல்லாவுக்கு எந்த விதத்திலும் எந்த அடிப்படையிலும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கோணத்திலும் எந்த ஒரு கொள்கையிலும் ஒரு சிறிய அளவு கூட அந்த அல்லாவுக்கு இணையாக மற்றவர்கள் நினைத்து விடக்கூடாது அல்லாவுக்கு எந்த கோணத்திலும் எந்த விதத்திலும் அல்லாவுக்கு இணை வைத்து விடக்கூடாது அப்படி இணை வைக்காத நிலையில் யார் அல்லாவை சந்திக்கிறாரோ ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் மண் லாக்கல்லா பாத மூத்தி யார் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாவை சந்திக்கும் பொழுது ஒஹுவல்லா இஸ்ரிக்கு பில்லாய் ஷெய்யா அல்லாவுக்கு எந்த விதத்திலும் எந்த அடிப்படையிலும் எந்த கோணத்திலும் அல்லாவுக்கு இணை வைக்காத நிலையில் அவன் அல்லாவை சந்திப்பானேயானால் அல்லா மீது வாஜிபாகிவிட்டது அல்லா மீது கடமையாகிவிட்டது அவனுக்கு சொர்க்கத்தை வழங்குவது அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாவை சந்திக்கும் பொழுது எந்த நிலையிலும் அவனுக்கு இணை வைக்காதவனாக எந்த நிலையிலும் அவனுக்கு சிறுக்கு வைத்து விடாதவனாக எந்த நிலையிலும் அவனுடைய ஸ்தானத்தில் ஒரு சிறிய அளவு கூட மற்றவர்களுக்கு கொடுக்காதவனாக அவனை மறுமையிலே சந்திக்க வேண்டும் இதுதான் அந்த மோமினுக்கு வெற்றியை தரும் என்று பெருமானா சல்லல்லா அழைத்து சொல்கிறார்கள் இதில் நம்ம எல்லோருக்கும் உறுதி இருக்க நாங்கள் எங்கே அதில் சிறுக்கு வைக்கிறோம் நாங்கள் எல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறோம் நாங்கள் எங்கே அல்லாவுக்கு அல்லாவுடைய ஸ்தானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் அல்லாவே அல்லாவை தான் மதிக்கிறோம் அல்லாவுடைய வகதானியத்தை அல்லாவுடைய ஏகத்துவத்தை போட்டுக்கின்றோம் அல்லா சொன்ன முறைப்படி தானே வாழ்கிறோம் இதில் நம்ம எங்கே வந்து அல்லாவுக்கு மாற்றமாக நடந்தோம் அல்லாவுக்கு சிறுக்கு வச்சுட்டோம் என்று நினைக்கலாம் ஆனால் அருமை சகோதரர்களே சிறுக்கு என்பது எத்தனை வகை என்பதை அல்லாவுடைய தூத சல்லா அலிசம் அவர்கள் தெல்ல தெளிவாக நமக்கு விளக்குகின்றார்கள் சிறுக்கு என்பது எத்தனை வகை எத்தனை விதத்தில் கட்டுப்படும் சிறுக்கு என்பது இணை வைப்பது என்பது நாம் இன்று அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விதத்தில் எந்த அளவுக்கு நாம் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு பலியாக இருக்கின்றோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஓஹோ நாம் இப்படியெல்லாம் சிறுக்குக்குள்ளே நம்ம அறியாமலே மாட்டியிருக்கின்றோமா நாம் நினச்சிட்டு இருக்கோம் அல்லாவுக்கு இணை இல்லை அல்லாவுக்கு சிறுக்கு இல்லை அல்லாஹ் போற்றி புகழ்ந்துட்டுருக்குறோம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம் அல்லாஹ் மட்டும் தான் தலைசாய்க்கிறோம் எந்த கபர்கள் இடத்துல எந்த அவுளியாக்கள் இடத்துல யார் தந்த மனிதர்களுக்கு போய் இல்லை அல்லா தான் கையேந்திரோம் அப்படி நமக்கு நாமே நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த சிறுக்கினுடைய வலை வகைகளை இணை வைப்பினுடைய வகைகளை நாம் வகைப்படுத்தும் பொழுது தெளிவுபடுத்தும் பொழுது தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆஹா நம்மை அறியாமலேயே நாம் எப்படியெல்லாம் சிறுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று எந்த அளவுக்கு என்றால் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசலம் சொன்னார்கள் மண் சல்லா ஃபரா ஃபக்கத் அஷ்ரக்க மண் சல்லா ஃபரா ஃபக்கத் அஷ்ரக் ஒமன் சாம ஃபரா ஃபக்கத் அஷ்ரக் ஒமன் தசத்தக ஃபரா ஃபக்கத் அஷ்ரக் ஒருவர் தொழுகின்றார் தொழுகையை மற்றவர்களுக்காக தொழவில்லை தொழுகையை சிலை வணங்கவில்லை சிலைகளுக்கு முன்னால் தொழுவவில்லை அல்லது மற்ற மற்ற இறந்து போனவர்களுக்கோ ஈரோடு இருப்பவர்களுக்கோ சஜிதா செய்யவில்லை அல்லாவுக்கு அல்லாவை மட்டுமே தொழுகின்றார் அல்லாவை மட்டுமே வணங்குகின்றார் அல்லாவோட ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்லிக் கொடுத்த முறைப்படி தொழுகின்றார் ஆனால் அந்த தொழுகையிலே தொழும் பொழுது மற்றவர்கள் தன்னை பார்ப்பார்களோ மற்றவர்கள் தன்னை பார்ப்பார்களோ என்று நினைத்து தொழுதால் மற்றவர்கள் பார்ப்பார்களே என்று நினைத்து தொழுதால் அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் சரி மற்றவர்கள் பார்ப்பார்களே என்று தொழுகை விட்டுவிட்டால் அவரும் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் நல்லா கவனிங்க தொழுகிறார் மற்றவங்க பாராட்டணும் போகணும் மற்றவங்க நம்மளை பார்க்கட்டும் என்று நினைக்கிறார் என்றால் இவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் நபிஸ்லான்னு சொல்கிறாங்க ஒருத்தர் தொழுக போகிறாரு தொழுவும் போய் யோசிக்கிறாரு மற்றவங்களாம் பார்த்தா நம்மளை வந்து பெரிய தொழுகையாளி தொழு வந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் வேண்டாம் எல்லாரும் போட்டு அப்புறம் தொழலாம் என்று தொழுகையை மற்றவர்களுக்காக விட்டு விடுவார் என்னால் இவரும் அல்லாவுக்கு என்ன வைத்து விட்டார் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் முதலில் ஒருத்தர் தொழுகின்றார் அந்த தொழுகையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார் இவர் அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கூலியை அல்லாவிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய நன்மையை மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அல்லாஹ் போட்டு அல்லாவுடைய போற்றுதலை மட்டும் அல்லாவுடைய புகழை மட்டும் அல்லாஹ் தன்னை திருப்திப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய திருப்தியை அல்லாவுடைய எதிர்பார்க்க வேண்டிய திருப்தியை மற்றவரிடத்தின் திருப்தியை எதிர்பார்ப்பதினால் இவர் அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கிற கூலியை மற்றவரிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அதனால் அல்லாஹுக்கு என்னை வைத்து விட்டார் இதைத்தான் பெருமானா சல்லல்லா சொல்றாங்க மண் சல்லா ஃபரா ஃபக்கத் தொழுகின்றார் தொழுதுவிட்டு அந்த தொழுகையை மற்றவர்கள் காட்டுவதற்காக தொழுதால் இவர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் இது சிறுக்குங்கிறாங்க நபி சொல்லா அலுவலாம் இது நமக்கு தெரியாது சிறுக்குண்டு நம்ம எவ்வளோ தொழுகை தொழுகின்றோம் தொழுதுற சுண்ண தொழும் பொழுது ஆ நம்மால் பார்க்குறாரு ஆ தொழுதுட்டு நினைக்கிறோம் இல்லை முதலாளியும் தொழிலாளி ஒன்றா பள்ளிக்கு போகிறாரு முதலாளி தொழுது கிளம்புறாரு தொழிலாளி இன்னும் ரெண்டு ரக்கா தொழுகிறாரு இவர் உள்ளத்திலே சேர்த்தா என்னத்தை போடுவான் ஆ முதலாளி பார்க்குறாரு சரி நல்ல பையன் தொழிலாளி பையன் சுண்ணத்தெல்லாம் தோத்துட்டு வர்றான் அப்படின்னு நினைப்பாரு என்று ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நினைக்க மாட்டோம் சைத்தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளத்திலே கொண்டு வந்து போடுவான் இந்த மாதிரி நேரத்தில் அந்த தொழுகை என்பது மற்றவர்கள் பார்க்கிறார்கள் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே தொழக்கூடிய தொழுகையும் கூட அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய சிற்காக மாறுகின்றது காரியம் என்ன காரியங்க இணை வைக்கக்கூடிய காரியம் அல்ல விதாத்தான காரியம் அல்ல சிறுக்கான காரியம் அல்ல உன்னதமான இபாதத்தான தொழுகை அந்த தொழுகை கூட அல்லாவை இணை வைக்கக்கூடிய சிற்காக மாறுகிறது எப்பொழுது அந்த தொழுகையிலே அல்லாவிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கூலியை மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது எம்பெருமான சல்லல்லா சொல்கிறார்கள் மண் சாமஃபராக நோன்பு வைக்கின்றார் அந்த நோன்பு வைத்துவிட்டு அந்த நோன்பு மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் தன்னை நோன்பாளி என்று மற்றவர் புகழ வேண்டும் என்று விரும்புகின்றார் இது ஃபரலான நோன்பில் பெரும்பாலும் நடக்காது ஏன்னா ரமலானில் எல்லாருமே நோன்பு வச்சிருப்பாங்க பரலா அல்லாத மற்ற நோன்புகளிலே பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பதை சுண்ணத் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது ரசூல்லாய் இஸ்லாத்து சுண்ணத்து இந்த மாதிரி சுண்ணத்தான நோன்புகளையோ நஃபிலா நோன்புகளையோ நோன்பு வைத்து விட்டு அந்த நோன்பை மற்றவங்க நம்ம நோன்பாளின்னு நினைக்கணும் மற்றவங்க நம்ம நோன்பு தெரியணும் என்று எதிர்பார்ப்பாரேனால் இவர் நோ வைத்திருக்குவது என்பது இவர் கடைபிடிப்பது கடைபிடித்திருப்பது என்ன இவர் நோற்று இருப்பது என்ன உன்னதமான நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு ரப்புல் ஆலமின் சொல்கின்றான் இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு தக்குவா கிடைக்கும் இரையச்சம் கிடைக்கும் என்று சொல்கின்றான் அப்படி இரையச்சத்திற்கு காரணமாக இருக்க வேண்டிய இந்த நோன்பு அல்லாவிடத்தில் மிகப்பெரிய பாவமான சிற்காக மாறுகிறது நோன்பு என்பது சாதாரண இபாதத் அல்ல எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அந்த வயிறு காலியாவதுனால் அந்த ஸ்டமக் காலியாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த கேஸ் அந்த கேஸ் வாடையாக வெளியே வரும் பொழுது நமக்கு சகிக்க முடியாது அதை துர்நாற்றம் வீசும் ஆனால் எம்பெருமான சல்லல்லா சொன்னார்கள் அது அல்லாவுக்கு கஸ்தூரி வாடையை விட உன்னதமானது உயர்ந்தது அல்லாவுக்கு பிடித்தமானது அப்படிப்பட்ட உன்னதமான நோன்பு அந்த நோன்பை ஒருவர் மற்றவருக்காக போட்ட பார்க்கணும் பாராட்டு என்பதற்காக வைத்தால் அந்த நோன்பும் கூட அல்லாவுக்கு வைக்கக்கூடிய சிற்காக மாறிவிடுகிறது ஏன் இவர் அல்லாவிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கூலியை மற்றவர்கள் எதிர்பார்க்கின்றார் அருமை சகோதரே இந்த அடிப்படையில் தான் ஷிர்க் என்பதை முஃபசிரீன்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்துகின்றார்கள் ஷிர்கே ஹஃபி ஷிர்கே ஜலி ஷிர்கே ஜலி என்பது அது வெளிப்படையான ஷிருக்கு அது என்ன ஷிருக்கு சிலைகள் சிலைகளிடத்திலே போய் கையேந்துவது சிலைகளத்தில் போய் மன்றாடுவது அல்லாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி சிலைகளுக்கு இருக்கிறது என்று நம்புவது அல்லது அல்லாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி கபர்களுக்கு இருக்கிறது நம்புவது அல்லாவை தொழுது விட்டு துவா செய்து விட்டு அப்படியே கபரு பக்கம் முன்னோக்கி அந்த கபரால் இடத்துல கையேந்துவது அவுளியா கடத்தில் துவா செய்வது அல்ல கபருக்கு சியார செய்வது அங்கு நடக்கக்கூடிய விதாத்துக்கள் அனாச்சாரங்கள் சிறுக்குகள் அத்தனைக்கும் ஒத்துழைப்பது இது அனைத்துமே பகிரங்கமான சிறுக்குகள் பகிரங்கமான சிறுக்கு இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு வாகனம் வாங்கிட்டு புது வாகனம் வாங்கிட்டா அதை நேராக போய் தர்கா வாசலை நிறுத்தி அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஓதி அதுக்கு ஒரு பூந்தி கொடுத்த பிறகு தான் அந்த வாகனத்தை எடுத்துக்க ஆரம்பிக்கணும் ஏன் இந்துக்கள் மட்டும்தான் வாகனங்களை கொண்டு விடுறதுக்கு பாடிக்காடு முனீஸ்வரர் கோயில் வச்சிருக்கணுமா நாங்கள் மவுண்ட் ரோடு தர்காவுக்கு போகக்கூடாதா கோலம் தர்காவுக்கு போகக்கூடாதா அது சின்ன பைக்காக இருந்தால் சின்ன வண்டியாக இருந்தால் டூ வீலராக இருந்தால் மவுண்ட் ரோடு தர்கா பெரிய பைக்கு பெரிய காரு ஃபோர் வீலராக இருந்தால் கோலம் தர்கா லாங் டிரைவ் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு அங்கு போவது அங்கு போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்புவது அந்த அவுளியாக்கடத்தில் கையேந்தினால் அவுளியாக்கடத்தில் ஃபாத்தியா ஓதினால் அவுளியாக்கடத்தை துவா செய்தால் நம்முடைய காரியம் நிறைவேறும் என்று எண்ணிக்கை கொள்வது அருமை சகோதரர்களே இது மிகப்பெரிய சிறுக்கு சிறுக்கு ஜலி என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான் மிகப்பெரிய சிறுக்கு இப்படிப்பட்ட எந்த காலகட்டத்திலும் ஒரு சிறுக்கு வைக்காத நிலையில் ஒரு மூமின் தன்னை சந்திப்பானே அவனுக்கு நான் சொர்க்கம் கொடுப்பது வாஜிப் என்று புல்லாலும் வர்ணிக்கின்றான் வாக்களிக்கின்றான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறுக்கு செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் ரபுல்லான் தன் எச்சரிக்கின்றான் இன்னல்லாஹ் லா யகஃபிர் யுஸ்ர கபிஹி யகஃபிர் மா தூனதாலிக்கல் இமையஷா இப்படிப்பட்ட இணை வைப்பை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் மன்னிப்பு என்பதே கிடையாது இந்த பாவத்திற்கு மற்ற எந்த பாவமாக இருந்தாலும் எந்த தவறுகளாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல அழுது மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் தப்சீர் தபிரிலே இப்படி ஜரீர் அஹமத்துல்லாலே அவர்கள் மிக அழகாக எழுதுகின்றார்கள் அல்லாஹ் இணை வைப்பதை மட்டும் ஏன் தனக்கு ரோஷமாக நினைக்கின்றான் அவனுக்கு ரோஷம் ஊட்டக்கூடிய காரியம் இணை வைப்பது என்பது எம்பெருமான ரசோலை கரீம் சல்லாஹூ அலைவசலம் அவருடைய சபையிலே சஹாபாக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களுடைய அந்த சிந்தனையை அந்த அறிவை கிளறுவதற்காக ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் கேட்கிறார்கள் மண் மா தரவுன இதா ஹதுக்கும் மா மாது ஜாஹி ரஜுலன் ஆகார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய படுக்கையிலே உங்களுடைய படுக்கையிலே உங்களுடைய கண் முன்னால் திடீரென்று பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவியோடு உங்களுடைய படுக்கையில் வேறொரு ஆண் இருந்தால் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் ரசூல்லா கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட நீ வீட்டுக்குள்ளே வர்றீங்க உங்களுக்கு சொந்தமான அந்த படுக்கையில் உங்கள் படுக்கையில் உங்கள் மனைவி பார்த்து வேற ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நபிசுலாசன் கேட்டாங்க சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க என்ன ரசூலா இப்படி கேட்குறாங்க எப்படி மனநிலை எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் எங்கள் மனநிலை எப்படி இருக்கும் டென்ஷன் ஆகும் கோவம் வரும் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க ஹாலித் பின் வலித் நினைச்சாங்க சைஃபுல்லா அல்லாவுடைய வாள் என்று போற்றப்பட்டவர்கள் ஒமாயு கல்லிமோ இல்லா ஹாத சைஃப் யார சொல்லலாம் அதான் டென்ஷன் கோவம் பேசுறது என்கொயரி விசாரணை யார் இவன் ஏன் எதுக்கு வந்தா கேள்வி கணக்கெல்லாம் இல்லை ஒமாயு கல்லிமோ இல்லாத சேஃப் சைஃப் இந்த வாழ் தான் பேசும் வந்த இடத்துல நாவு பேசாது என்னோட நாவு பேசாது இந்த வாழ் தான் பேசும் யாரு எவரு எதுக்கு வந்தா ஏன் வந்தா விசாரணா இல்லை இதான் இந்த வாழ் தான் பேசும் ரொம்ப கடுமையான ஆக்ரோஷத்தோடு ரோஷத்தோடு சொன்னாங்க எம்பெருமான சல்லல்லா ஆலிசம் அவர்கள் இந்த ரோஷத்தை தான் சஹாபாக்கள் எதிர்பார்த்தாங்க சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாங்க ஒல்லாஹு அகர் மின் கையா ஹாலிது ஹாலிதே உன்னை விட அல்லாஹ் ரோஷக்காரன் என்னங்க கேட்ட மேட்ரு என்ன உன்னுடைய படுக்கையிலே உன்னுடைய படுக்கையிலே உன்னுடைய மனைவியோடு வேறொரு ஆண் இருந்தால் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னுடைய வாழ் தான் பேசும் என்று அதற்கு ஹாலிது வழி சொல்கிறார்கள் ஹாலிதே உன்னை விட அல்லாஹ் ரோஷக்காரன் பண்ண அல்ல என்ன அர்த்தம் அல்லாவுடைய மனைவியுடைய பெட்டில் இன்னொரு தம்பி படுத்தா ஹாலிதை விட அல்லாஹ் கோவப்படுவான் நோதுபில் அப்படி அர்த்தமா ஏன்னா அல்லாடைய குரானுக்கும் அல்லாடைய அதிசுக்கும் ஏடாகடமாக விளக்கம் எடுக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விளக்கம் எடுத்து பார்த்தீங்களா அல்லாஹ் கோபக்காரன் என்ன அர்த்தம் அல்லா ரோஷக்காரன் அர்த்தம் அல்லாஹ்க்கு ஒரு மனைவி இருந்து அந்த மனைவிக்கு பக்கத்தில் அல்லாஹ் தர வேற யாரோ போய் படுத்தா அல்லாஹ் ஹாலிது பண்ணி வழியை அதிகமாக கோவப்பட்டு ரோஷப்படுவான் அதான் அர்த்தம் எம்பெருமானா சல்லல்லா அலிசமருடைய இந்த வார்த்தைக்குள் எவ்வளோ அற்புதமான கருத்தை புதிதாக இருப்பாருங்கள் ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமலை சொல்கின்றானே இன்னல்லா லா யகஃபிர யுஷ்ரக பி யகஃபிர மா தூன தாலிக்க லிமயஷா அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அது அல்லாத மற்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த ஆயத்திற்கு விளக்கமாகத்தான் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் இந்த சம்பவத்தை சஹாபாக்கள் நிகழ்த்தினார்கள் எப்படி அந்த ஆயத்துக்கு இந்த விளக்கம் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற ரப்புல் ஆலமீன் இணை வைப்பதை மட்டும் மன்னிக்க மாட்டேங்கிறான் இணை வைப்பதை மட்டும் மன்னிக்க மாட்டேங்கிறான் இதைத்தான் சொன்னார்கள் நேற்று வரை அந்த பெண் யாரோ எவ்வளோ உன்னுடைய மனைவி நேற்று வரை அந்த உன்னுடைய மனைவி யாரோ எவ்வளோ ஏதோ ஒரு அந்நிய பெண் ஒரு அவளை வளர்த்தவர் யாரோ அவரை பெற்றவர் யாரோ அவரை ஆளாக்கியவர் யாரோ வார்த்தெடுத்தவர் யாரோ பரிபாலித்தவர் யாரோ கண்காணித்தவர் யாரோ உருவாக்கியவர் யாரோ ஆனால் திருமணம் என்ற ஒரு ஹலாலான உறவை வைத்து உனக்கு இப்பொழுது மனைவியான பிறகு அவள் உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க பார்க்கக்கூடாது வேறு யாரையும் கணவனாக நினைக்கக்கூடாது உன்னுடைய ஸ்தானத்திலே இன்னொருத்தரை வைத்து விடக்கூடாது என்று நீ ரோஷப்படுகின்றாயே இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து மனிதனுக்கு தேவையான காற்றை கொடுத்து தண்ணீரை கொடுத்து உணவை கொடுத்து இவனை வளர்த்து ஆளாக்கிய ரப்புல் மீன் அவருடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து ஒரு கல்லையோ மண்ணையோ கபரையோ வைத்தால் அல்லாஹ் ரோஷம் இடம் கொடுக்குமா நேற்று வர நீ யார அவ யார் அந்த பொண்ணு இன்னைக்கு மனைவி ஆயிட்டாங்கிறதுக்காண்டி உன்னோட ஸ்தானத்தில் இன்னொத்தனை வச்சா நீ ரோஷப்படுறியே ஆனால் அல்லாவுக்கு உனக்குள்ள உறவு திடீரென்று ஏற்பட்ட உறவு அல்ல தாயின் கருவறையிலிருந்து தாயின் கர்ப்பத்திலிருந்து உன்னை உருவாக்கி ஆளாக்கி வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து பெற்றெடுக்க வைத்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சலாமத்தான கை கால்களை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து அந்த அல்லா ரபுல் ஆலமி தந்த எல்லா ஞாபகத்துகளும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த அல்லாவோட ஸ்தானத்தில் கொண்டு போய் ஒரு கல்லையோ கபுரையோ வச்சா அல்லா ரோஷம் இடம் கொடுக்குமா நீ ஏன் இவ்வளோ ரோஷப்படுறிய ஹாலித் அப்போ அல்லாஹ் எவ்வளோ கோ ரோஷப்படுவான் இதைத்தான் பெருமானா சல்லல்லான்னு சொன்னார்கள் ஒல்லாஹு அகர் மின்கையா ஹாலித் ஹாலிதே உன்னை விட அல்லாஹ் ரோஷக்காரன் அதனால தான் அப்துல் ஆலமீன் எந்த பாவத்தையும் மன்னிக்கிறான் அல்லாவுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் மன்னிப்பதில்லை ஆனால் அருமை சகோதரர்களே இன்றைக்கி நம்ம அந்த இணை வைப்பை பற்றி கவலைப்படாமல் அல்லாவுக்கு செய்யக்கூடிய இந்த சிறுக்கை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு எத்தனை பேர் நாம் சிறுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு பாவமா இல்லையான்றே யோசிக்கிறது இல்லை தர்காக்களுக்கு போறோம் முற்றோம் அந்த அஜர்த்து சொல்றாரு ஹசரத் அவரும் உங்களை மாதிரி அஜர்த்து தான் இந்த ஆலிம் சார் சொல்றாரு அவரும் உங்களை மாதிரி ஆலிம் தான் தர்காக்கு போலாங்கிறாரு கை ஏந்தலாங்கிறாரு சஜிதா செய்யலாங்கிறாரு எல்லாம் செய்யறாரு கொடுங்கிறாரு நீங்க மட்டும் கூடாதுங்கிறீங்க அருமை சகோதரர்களே அந்த ஆலிமும் உங்களை வந்து மறுமையில காப்பாற்ற போறதில்லை இல்லை கூடாது என்று சொல்லக்கூடிய நானும் உங்களை மறுமையில காப்பாற்ற போறதில்லை மக்களே தர்காவுக்கு போகாதீங்க கபருக்கு போகாதீங்க சஜிதா செய்யாதீங்க கையேந்தாதீங்க என்று சொல்லக்கூடிய நானும் உங்களை மறுமையிலேயே காப்பாற்ற முடியாது அல்லது கூடும் போங்க என்று சொல்கிறார்களே அவர்களும் உங்களது காப்பாற்ற முடியாது ரப்புல் ஆலமின் என்ன சொல்கிறான் பாருங்கள் காஃபிர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்தார்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்தார்கள் அதை பார்த்து ரப்புல் ஆலமின் சொல்கிறான் லா தஸ்ஜுது லி ஷம்சி ஒலால் இல் கமர் குரான் அல்லா சொல்கிறான் சுரத்தில் ஹசாப்ல லா தஸ்ஜுதுல் ஷம்சி ஒலால் இல் கமர் நீங்கள் சூரியனுக்கும் சந்திர சஜா சஜிதா செய்யாதீர்கள் சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள் பாவிகளா ஒஸ்ஜுதுல் இல்லா இல்லதி ஹலக்கஹுன் குண்டும் இயாஹு தாபுதோன் அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த அல்லாவுக்கு மட்டும் சஜிதா செய்யுங்கள் நீங்கள் உண்மையிலே அவனை மட்டும் வணங்க பொருளாக இருந்தால் நீங்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர் என்று உண்மையாக இருந்தால் இது யார் காஃபிரில் பார்த்து சொல்கிறான் காஃபிர் வந்து நான் அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்லலை அவன் சூரியனையும் சந்திரனையும் தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சிலைகளையும் கற்களையும் மண்களையும் தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தான் சிரம் பணிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அல்லாவை வணங்குகிறேன் அல்லாவுக்கு சிரம் பண்ணுகிறேன் அல்லாவுக்கு சஜிதா செய்கிறேன் என்று உறுதிமொழி கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய நாம் மற்றவை பார்ப்பவைகளுக்கெல்லாம் சஜிதா செய்தால் சிரம் பண்ணிதால் எவ்வளோ பெரிய கொடுமை இது இதுதான் ரப்புலால் சொல்கிறான் இன்கொண்டும் ஈயாக தாபுதோன் நீங்கள் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள் அவைகளை படைத்து அல்லாவுக்கு மட்டும் சஜிதா செய்யுங்கள் அருமை சகோதரர்களே இந்த கபர்களுக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் சஜிதா செய்வதை ஆகமாக்கக்கூடியவர்கள் ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க என்ன வியாக்கியானம்டா நம்ம கபூரில் போய் சஜிதா செஞ்சோம்டா அது சஜிதா இல்லை அதுக்கு சஜிதான்னு சொல்ல முடியாது ஏன்னா சஜிதாங்கிறது ஒதுவோடு செய்யணும் சஜிதாங்கிறது ஒதுவோடு செய்யணும் கிபிலாவை முன்னோக்கி செய்யணும் ஒருத்தர் திடீர்னு பொத்து குப்புற விடுறோம் எதிரில் கிழக்கு திசை மேற்கு திசை நோக்கி இது சஜிதான்னு சொல்ல முடியுமா சஜிதான்னு சொன்னால் கிபிலாவை முன்னோக்கி விழணும் ஒதுவோட விழணும் அதே மாதிரி ஏழு உறுப்புகள் பூமியில் படணும் நெற்றி மூக்கு இரண்டு கை இரண்டு முட்டங்கால் நெற்றி மூக் நெற்றி இரண்டு கை ரெண்டு முட்டங்கால் ரெண்டு பாதம் இந்த ஏழு உறுப்புகளும் பூமியில் படணும் நபிசுலாஞ்சனா உமிர் தான் உஸ்திதாலா சபாத்தி ஆதா நான் ஏழு உறுப்புகளையும் சஜிதா செய்யும்படி எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஏழு உறுப்புகளும் பூமியில் பட்டதான் சஜிதா ரெண்டு ரெண்டு பாதங்கள் படணும் ரெண்டு முட்டி படணும் ரெண்டு உள்ளங்கை படணும் நெற்றி படணும் இந்த ஏழு உறுப்புகளும் பூமியில் பட்டால் சஜிதா அப்போ ஏழு உறுப்புகளும் பூமியில் படணும் ஒதுவோடு செய்யணும் கிபிலாவை முன்னோக்கி செய்யணும் இதெல்லாம் செஞ்சா சேர்ந்தா தாங்க சஜிதா நம்ம கபரில் போய் சஜிதா செய்யும்போது இதெல்லாம் பார்க்கறது இல்லையே ஒதுவோட போய் கபரில் சஜிதா செய்கிறோம் கிபிலா முன்னோக்கி சஜிதா செய்கிறோம் கபரு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கால் மாட்டில் போய் சஜிதா செய்கிறோம் அப்படி பார்த்தா வடக்கு நோக்கி சஜிதா செய்கிறோம் ஏழு உறுப்புகள் கரெக்டாக படுறதில்ல சும்மா தொட்டு கும்பிடுவோம் இல்லைன்னா நித்தியம் மட்டும் வைப்போம் இல்லை கையை மட்டும் வைப்போம் இதெல்லாம் எப்படிங்க சஜிதாவாகும் ஆகவே கபர்களுக்கு முன்னால் நீங்கள் போய் தொட்டு கும்பிட்றதோ சிரம் பணிவதோ சஜிதா செய்வதோ தடை செய்யப்பட்டதல்ல என்று உங்களை வழிகெடுப்பார்கள் அருமை சகோதரர்களே அதற்கு அல்லா ரபுல்லாலும் அந்த ஆயத்தில் தெளிவாக பதில் சொல்கிறான் லா தஸ்ஜிது லிஷம்சி ஒலாலில் கமர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதின்னு அல்லா சொல்கிறானே அதுக்கு சஜிதான்னு சொல்கிறான் அல்லா சஜிதா செய்யாதீர்கள் லா தஸ்ஜிது சஜிதா செய்யாதீர்கள் லி ஷம்சி ஒலாலில் கமர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள்ங்கிறான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்கிற காஃபிர்கள் ஒதுவு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி ஏழு உறுப்புகள் மேலே சஜிதா செஞ்சுக்கிட்டு இருந்தான் உதவி இல்லாமல் செய்யக்கூடிய அந்த காரியத்தையும் எல்லாம் சஜிதா என்று தான் சொன்னான் ஏழு உறுப்புகள் பறியாமல் அஞ்சு உறுப்பு ஆறு உறுப்பு பட்டா அதுக்கெல்லாம் சஜிதா தான் சொன்னான் கிபிலா முன்னோக்கமே வேறு திசையில் தலை சிரம் பண்ணியிருந்தாலும் அதற்கு மேல சஜிதான் தான் சொன்னா ஏன் எம்பெருமான ரசூலை கரீம் சல்லா அலிசம் சபையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒட் ஒட்டகம் வந்து ரசூலுல்லாவுக்கு தலை சாய்த்து விட்டு செல்கிறது அது ஒதுவோட சஜா செய்யல ஒதுவோட செய்யல ஒட்டகம் ஏழு உறுப்புகளை சஜா செய்யல கிபிலா முன்னோக்கி செய்யல ஒட்ட ஒட்டகம் ரசூல்லாவுக்கு முன்னாடி தலை சாய்ச்சிட்டு போகுது சஹாபாக்கள் கிட்ட யார சொல்லா நாங்களும் இந்த மாதிரி மரியாதை செய்கிறோமோ உங்களுக்கு ஆசையாக இருக்குது ஒரு ஒட்டகம் வாயிலா ஜீவன் அது உங்களுக்கு முன்னாடி தலையை பணிஞ்சு குனிஞ்சிட்டு போகுது யார சொல்ல நாங்கள் அப்படி குனிகிறோமே கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லல்லா அலிஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாலும் சகோதரர்களே தன்னை பார்த்து கூட தான் வரும்பொழுது தன்னை பார்த்து கூட மற்றவர்கள் எழுந்திருக்க கூடாது என்று சொன்னார்கள் அதே மாதிரி சபையில ஒரு பெரியவர் வருகிறார் என்பதற்காக லா தக்குமுகமா யக்கூமுல் ஜாகிலியா அறியாமை காலத்து ஜாகில்கள் எழுந்து மரியாதை செய்வதை போன்று எழுந்திருச்சு மரியாதை செய்யாதீங்க நபிசலான்னு சொன்னாங்க ஒருத்தரை பார்த்து மரியாதைக்காண்டி எழுந்திருக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஆ நீங்கள் சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க அவர் வர்றாரு அவருக்கு சீட் இல்லை உங்கள் சீட்டை எழுந்திரிச்சு அவருக்கு இடம் கொடுக்கத்தான்னு எழுந்திருக்கலாமா தப்பு இல்லை அல்லது அவர் வரவேற்பதற்காண்டி எழுந்திரிச்சு போய் கையை பிடிச்சி வரவேற்று கூட்டிடலாமா தப்பு இல்லை மரியாதை நிமித்தம் எழுந்து நிற்பதை எம்பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் வன்மையாக கண்டிச்சாங்க சிறுக்கு நாங்கள் ரசூல்லா சல்லா அலுவலாம் அறியாமை காலத்து நடைமுறை நாங்கள் ஏன் இது மரியாதைன்னு ஆரம்பிச்சு கடைசியில் எழுந்து நிற்கிறவங்க காலில் விழுறது எவ்வளோ நேரம் ஆகும் அதைத்தான் சஹாபாக்கள் கேட்டபொழுது பெருமானா சல்லல்லான்னு சொன்னார்கள் லவ் குன்து ஆமுரா எஸ்துத அஹதுல் அஹதீன் மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்வதை அனுமதிப்பதாக இருந்தால் இல்லை அமர்த்து நிசா எஸ் ஜுதுன் அலி அஸ்வாஜின் நான் முதலில் பெண்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் தன்னுடைய கணவன்மார்களுக்கு சஜிதா செய்யும்படி ஆனால் என்னுடைய மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை மனிதனுக்கு மனிதன் சிரமம் எழுதி நான் அனுமதித்திருந்தால் முதல்ல லேடிஸ்க்கு உத்தரவு போட்டிருப்பேன் உங்களுடைய கணவன்மார்களுக்கு கணவன் சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி ஆனால் என்னுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை அருமை சகோதரர்களே இதெல்லாம் சிறுக்கே ஜெலி என்று சொல்லக்கூடிய பகிரங்கமான சிறுக்குகள் பகிரங்கமான இணை வைப்புகள் இப்படிப்பட்ட இணை வைப்பை ஒரு மூமின் எந்த காலகட்டத்திலும் உயிரோடு இருப்பவர்களுக்கோ மறைந்தவர்களுக்கோ மூத்தானவர்களுக்கோ அவுளியாக்களுக்கோ கபர்களுக்கோ சஜிதா செய்வது எந்த விதத்தில் மார்க்கத்தில் அனுமதி இல்லை எந்த விதத்திலும் அனுமதி இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த சிறுக்கை எத்தனை பேர் செஞ்சிட்ருக்குறோம் இது சிறுக்கே ஜலி இன்னொன்று இருக்குது சிறுக்கே ஹஃபி அதாவது மறைமுகமான சிறுக்கு இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லாவுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை மற்றவர்களுக்காக செய்வது அல்லாடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கூலியை மற்றவர்களுக்கு எதிர்பார்ப்பது எம்பெருமான சல்லல்லா சொல்லார் சயில் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான அதீஸ் நாளை மறுமையில் அல்லா ரபுல்லாலமீன் கோடாறு கோடிக்கணக்கான மக்களை கேமத்தினால் நிறுத்தி வைத்து ஒரு மூன்று விதமான கூட்டத்தை கூப்பிடுவான் அந்த மூன்று மக்களை கூப்பிட்டு முதன் முதலாக அவர்களை விசாரித்து அவர்களை நரகத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம்தான் மற்ற விசாரணை அல்லா ஆரம்பிப்பான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க அல்லா மூன்று விஷயங்களை விசாரி மூன்று பேரை தனியாக கூப்பிட்டு அவங்களை விசாரித்து முதல் நரகத்துக்கு அனுப்பிடுவான் அல்ல ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது முதல்ல நரகத்து போக முதலாளி வந்தான் நரகத்து போ அனுப்பிட்டு தான் மற்றவங்களை விசாரிப்பான் அல்லா பாதுகாப்பா நம்ம எல்லோரையும் அந்த மூன்று பேர் யார் தெரியுமா முதல்ல ரசூலா சொன்னாங்க எங்களை மாதிரி ஆலிம்கள் அல்லா கேட்பான் உனக்கு இல்மை கொடுத்தேன் உனக்கு அறிவை கொடுத்தேன் நான் வன்மையை கொடுத்தேன் இனி என்னென்னத்தையோ கொடுத்தேன் நீ இதெல்லாம் வச்சு என்ன செஞ்ச உம்மத்துக்கு என்ன செஞ்ச அந்த ஆலிம் சொல்வார் யாழ்லா நீ கொடுத்த இல்மை வச்சு நான் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணேன் மக்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னேன் அவங்களுக்கு உபதேசம் பண்ணேன் ஊர் ஊராக போய் செஞ்சேன் அவங்களுக்கு உபதேசம் என்று சொல்லுவார் ரபுல் ஆலமி சொல்லுவான் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஊர் ஊராக போய் உபதேசம் பண்ணேன் மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னேன் மக்களுக்கு நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினேன் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன் ஆனால் எல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அதை எதையுமே எனக்காக நீ செய்யலை அல்லாஹ் பாதுகாப்பானாக எனக்காக செய்யலை உன்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் போல வேண்டும் பெரிய ஆலிமை பெரிய அஜரத்து பெரிய ஆலிம்சா என்று உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய் அது மட்டுமல்ல நான் கொடுத்த நாவன்மை வைத்து நான் கொடுத்த இல்மை வைத்து உன்னுடைய அற்பமான துணியாவை சம்பாதிப்பதற்காக காசு சம்பாதிப்பதற்காக ஒரு பயானுக்கு இத்தனாயிரம் ரூபா ஒரு பயானுக்கு வெளியூருக்கு வந்தால் இவ்வளோ ரூபா உள்ளூர் வந்தால் இவ்வளோ ரூபா என்று அசிங்கமான காசு சம்பாதிப்பதற்காக இந்த நாவன்மையை பயன்படுத்தினாய் அது உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு போ நரகத்துக்கு நல்லா அனுப்பிடுவான் அல்லாஹ் பாதுகாப்பானாக ரெண்டாவது ரசூலா சொன்னாங்க ஒரு பெரிய வள்ளல் அவரை கூப்பிட்டு கேட்பான் உனக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்தனப்பா இவ்வளோ உனக்கு வாரி வழங்கினப்பா உனக்கு நியமத்தை உனக்கு செல்வத்தை வாரி கொடுத்துருந்தனப்பா நிறைய பணத்தை கொடுத்தனப்பா என்னப்பா பண்ண யாரெல்லாம் ரப்புல் ஆலமினே நீ கொடுத்த பணத்தை அந்த பள்ளியாசல் கொடுத்தேன் இந்த சதக்கா கொடுத்தேன் தர்மம் கொடுத்தேன் ஏழைகள் கொடுத்தேன் எத்தீம்கள் கொடுத்தேன் மிஸ்கின்கள் கொடுத்தேன் வழிபோகர் கொடுத்தேன் ரப்புல் ஆலமினே வாரி வாரி வழங்கின யாரெல்லாம் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் வாரி வாரி வழங்கின வாஸ்தவம் தான் ஆனால் அவை அனைத்துமே உனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்கான செய்தாய் உன பெரிய வள்ளல் போட்டுனங்கிறதுக்காண்டி செஞ்ச என்னிடத்தில் கூலி எதிர்பார்க்கவில்லை நீ ஏன் கூலி எதிர்பார்க்கல உன்னை மக்கள்லாம் வல்லன்னு போட்டணும் பெரிய ஆள்னு போட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தாலும் அந்த ஃபேன் ஃபுல்லாக உன் பேர் எழுதி வச்சே பள்ளிவாசலில் டியூப்லைட் வாங்கி கொடுத்தா அந்த டியூப்லைட்டில் உன் பேர் எழுதி வச்சே ஒரு குரான் வாங்கி கொடுத்தா அந்த குரானில் ஓம் பேரையும் உங்கள் அத்தா பேர் சேர்த்து எழுதி வச்சேன் அற்பமாக செய்யக்கூடிய சாதாரண சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட நீ மக்களிடத்தில் புகழை எதிர்பார்த்தாய் பெயரை எதிர்பார்த்தாய் உன் பெயர் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தாய் அது உலகத்திலே கிடைச்சிருச்சு போ நரகத்துக்கு மூன்றாவதாக அல்லா ரபுல்லாலின் கூப்பிடுவான் அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து தன்னுடைய உயிரை மாய்த்த ஷஹீதை உனக்கு பெரிய வீரத்தை கொடுத்துருந்தனப்பா ஷஹாத்தை கொடுத்தனப்பா நீ என்னப்பா செஞ்ச ரபுல்லாலுமினே உன்னுடைய என்னுடைய உயிரையே உன்னுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணம் செய்ய அல்லா எதிரிகளுக்கு எதிராக என்னோட உயிரையே நான் ஷஹாதத்தாக்கினேன் அல்லா ஷஹீதானே அல்லா என்று சொன்னோம் ரப்புல்லா சொல்ல எல்லா வாஸ்தவம் தான் நீ ஷஹீதானே உயிரை மாய்த்தாய் ஆனால் அங்கே எஹ்லாஸ் இல்லை உனக்கு எதுக்காண்டி செஞ்ச என்னிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கூலியை நீ மனிதனிடத்தில் எதிர்பார்த்தாய் உன்னை பெரிய வீரன் என்று போற்ற வேண்டும் பெரிய முஜாஹித் என்று போற்ற வேண்டும் பெரிய உன்னை மாவீரன் என்று போற்ற வேண்டும் தைரியசாலி என்று போற்ற வேண்டும் என்று செய்தாய் இதெல்லாம் உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு போ நரகத்துக்குன்றவான்லாம் அன்புக்குரியவர்களே இந்த மூன்று பேருடைய விசாரணையை முடித்து இவர்களை நரகத்திற்கு அனுப்பிய பிறகுதான் ரபுல் ஆலின் விசாரணையை எல்லாம் ஆரம்பிப்பானாம் அல்லாஹ் அந்த நிலையில் எல்லோரையும் பாதுகாப்பானாக என்னை பாதுகாப்பதற்காக நீங்களாம் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே அந்த அளவுக்கு ஷிர்கே ஹஃபி என்பது அதுவும் மிகப்பெரிய ஷிர்க் மிகப்பெரிய இணை வைப்பு இடத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய இணை வைப்பு இந்த இணை வைப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை ஒப்புக்கொள்வதில்லை அல்லாஹ் சகித்துக் கொள்வதில்லை நீ இபாத செய்வது நீ நான் கொடுத்த நியமத்தை வைத்து செலவழிப்பது நீ நான் கொடுத்த இல்மை வைத்து பாடுபடுவது எனக்காக செய்ய வேண்டும் என்னுடைய திருமணத்துக்காக செய்ய வேண்டும் மற்றவர் பழிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் தூற்றுகிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நான் பழிப்பேனா நான் போற்றுவேனா நான் தூற்றுவேனா இதை பற்றி தான் யோசிச்சிருக்க வேண்டும் அதை விட்டுட்டு மற்றவருடைய பழிப்புக்காக எப்போ நீ என்ன ஓரம் கட்டினியோ நீ அவன்கிட்டயே கூலியை போய் வாங்கிக்க நல்லா அனுப்பி விட்டுருவான் ஆகவே அருமக்குரிய சகோதரர்களே நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களிலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் சூழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய நல்ல விஷயங்களை செய்ய விட மாட்டான் இபாதத்தான காரியங்களை செய்ய விட மாட்டான் சதக்காக செய்ய விட மாட்டான் தர்மங்கள் செய்ய விட மாட்டான் தொழ விட மாட்டான் அப்படி அதையெல்லாம் சைத்தானுடைய சூழ்ச்சியை மீறி நாம் தொழ வந்து விட்டால் தர்மம் செய்ய நியமித்து முடிவு செய்து விட்டால் நல்ல காரியங்கள் செய்த நியத்து வைத்து விட்டால் அடுத்த சைத்தானுடைய சூழ்ச்சி அந்த இபாதத்தை செய்யும் பொழுது நியத்தை கெடுப்பது செய்யக்கூடிய நேரத்தில் நியத்தை கெடுத்து விடுவான் முதலில் செய்ய விடாமல் தடுப்பான் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சியை மீறி நாம் இபாதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால் அடுத்த சூழ்ச்சி அந்த இபாதத்திலே ஏதாவது கெட்ட எண்ணங்களை கெட்ட உணர்வுகளை கெட்ட சிந்தனைகளை மற்றவங்க பாராட்டணும் போட்டணும் பார்க்குறாங்க புகழ்கிறாங்க நாளைக்கு இது தெரிஞ்சால் எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சு நினச்சா எப்படி இருக்கும் நான் செஞ்சு நினச்சா என் பங்காளி வயிறு செத்து போயிடுவான் இப்படி தவறான எண்ணங்களை போட்டு நம்முடைய இபாதத்தை கெடுக்க பார்ப்பான் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது உடனடியாக ரெண்டு சொட்டு கண்ணீர் வடித்து அவுது பில்லாய் மினஷைத்தான் ரஜி ஓதிட்டு ரபுல் ஆலமினே நான் உனக்காக வேண்டி மட்டும் செய்கிற இபாதத்தை உனக்காக வேண்டி மட்டும் ஆக்கி வையாலா சைத்தானுடைய இபாதத்தில் குளறுபடி செஞ்சினா பாதுகாத்திரியாலா என்று உடனடியாக துவா செய்ய வேண்டும் அல்லாவுடைய அருளால் சைத்தானுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வல்ல ரபுல் ஆலமீன் நம் எல்லோருடைய இபாகத்துகளையும் முகலிசான இபாகத்தில் ஆக்கி வைப்பானாக இஹ்லாசான இபாத்தில் ஆக்கி வைப்பானாக அல்லாவிடத்தில் மட்டும் கூலி செய்ய கூலி எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாக நம்முடைய நற்காரியங்களை ஆக்கி வைப்பானாக வாஹர் தாவான் அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்தூ السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أشهد أن محمدا رسول الله أشهد أن